திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருக்கோட்டூர் திருச்சிற்றம்பலம் நீலமார்த்தரு கண்டனே நெற்றியோர் கண்ணனேயொற்றை ஒற்றை வீடை சூலமார்த்தரு கையனே துன்றுபை பொழில்கள் சூழ்ந்தழகாய கோலமாமலர் மணங்கமழ் கோட்டூர்னர் கொழுந்தே என்றிழுவார்கள் சால நீழ்தல மதனிடை புகழ் மிக தாங்குபர் பாங்காலே பங்கயம் மலர் சிரடி பஞ்சுரு மெல்விரலரவல் குல் மங்கை மார்பலர் மயில் குயில் கிளியன மிழற்றிய மொழியார் மென் கொங்கையார் கூழாங்குணலை செய்கோட்டோர்னர் கொழுந்தேயன் எழுவார்கள் சங்கையொன்றிலராகி சங்கரன் தீர் அருள் பெறல் எளிதாமே நம்பனார் நல்ல மலர் கொடு தோழுதேழோ அடியவர் தமக்கில் நாம் செம்பனார் தரும் எழுத்திகள் முலையவர் செல்வமல்கிய நல்ல கொம்பனார் தொழுதாடிய கோட்டூர்னர் கொழுந்தே என்றெழுவார்கள் அம்போனார் தரு முலகினில் அமரரோடமர்தி நீதிருப்பானே பலவோ நீள் போழில் தீங்க நீ தேன் பலா மாங்கனி வாய கலவமங்கைகள் நிலவு சொற்கிள்ளைகள் அன்னஞ்சேர்ந்தழகாயம் கொலவு நீழ்வயர் கயலுகள் கோட்டூர்னர் கொழுந்தேயின் எழுவார்கள் நிலவு செல்வத்தராகி நீளதிடை நீடிய புகழாரே உருகுமாருள்ள தொன்சுடர் தனக்கென்று அன்பராமடியார்கள் பருகுமாரமூதென நின்று பறிவோடு பக்தி செய்தெத்திசையோ குருகு வாழ்வையில் சூழ்த்தரு கோட்டூர்னர் கொழுந்தேயின் நின்றெழுவார்கள் அருகு சேர்த்தரு வினைகளும் அகலும் போய் அவனருள் பெறலாமே துன்றுவார் ஷடை தோமதிமத்தமோ துன்னிரு கார்வன்னீ பொன்றினார்த்தலை தலை கலனொடு பரிகல புலியுரியுடையாடை கொன்றை பொன்னென மலர்தரு கோட்டூர்னர் கொழுந்தே என் என்றெழுவாரை இன்றுமே துவார் கிடரிலை கேடிலை ஏதவந்தடையவே மாடமாளிகை கோபுரம் கூடங்கள் மணியரங்கணிஷானை பாடு சூழ்மதீர் பைப்பொன்சை மண்டபம் பரிசொடு பயில் வாய கூடு போம்பொழில் சூழ்த்தரு கோட்டூர்னர் கொழுந்தே என்றெழுவார்கள் கேடதொன்றிலராகி நல்லுலகினில் கிழுபுவர் உயர் புகழாலே ஒளி கொள்வாழையேரர கனவுயர் ஊரை எடுத்தலும் உமையஞ்சு சுழிய ஊன்றலும் சேர்ந்திட வாழோடு நாளவர் கருள் செய்த குளிர் கொள் பூம்பொழில் சூழ்தரு கோட்டூர் நொழுந்தினை தொழுவார்கள் தளிர் கொள் தாமரை பாதங்களருள் பெரு தவமுடையவர் தாமே பாடியாடுமே பக்தர்கள் கருள் செய்யோ முத்தினை பவளத்தை தேடி மாலையன் காண ஒண்ணாத திருவினை தெரிவை மார் கூடியாடவர் கை தொழு கோட்டூர்னர் கொழுந்தே என்றெழுவார்கள் நீடு செல்வத்தராகி இவ்வுலகினில் நிகழ்தரு புகழாரே கோணல் வெண் பிறை ஷடயனை கோட்டூர்னர் கொழுந்தினை செழுந்திரளை பூணல் செய்தடி போற்றுமின் பொய்யிலா மெய்யனல் அருளென்று காணலொன்றிலா காரமண் தேரர் கொண்டாக்கர் சோர் கருதாதே பேணல் செய்தரனை தொழுமடியவர் பெருமையை பெருவானே பந்துலாவிரர் பவளவாய்த்தேன் மொழி பவையோடுருவாரும் குந்துலாமலர் விரி பொழி கோட்டூர்தர் கொழுந்தினை செழும் பவளம் வந்துலாவிய காழியுள் ஞான சம்பந்தன் வாய்ந்துரை செய்த சந்துலாந்தமிழ் மாலைகள் வல்லவர் தாங்குவர் புகழானே சுவாமி கொழுந்தீஸ்வரர் அம்பாள் தேனார் மொழியாள் திருச்சிற்றம்பலம்